கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லா ரபுல் ஆலமீன் உலக மக்கள் நேர்வழி பெற வேண்டும் நேர்மையான முறையில் வாழ வேண்டும் அதன் மூலமாக தங்களுடைய உலக வாழ்க்கையையும் தங்களுடைய மறுமை வாழ்க்கையையும் சீராக்கி கொள்ள வேண்டும் சிறப்பாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லா ரபுல் செய்த ஏற்பாடுகளில் மிக முக்கியமான ஏற்பாடு மனிதர்களுடைய வழிகாட்டிக்காக மனிதர்களுடைய நேர்வழிக்காக மனிதர்களிலிருந்தே நல்லடியார்களை அல்லாஹ்க்கு ஓப்பானவர்களை இந்த மனித குலத்திற்கு வழிகாட்டியாக அல்லா ரபுல்லாலமின் தேர்ந்தெடுத்து அந்த மனிதகுல வழிகாட்டிகளாகிய அவர்களுக்கு நபிமார்கள் என்று அல்லாஹ் பெயர் வைத்து அந்த நபிமார்களை மக்களெல்லாம் பின்பற்றி நடப்பதற்கு தகுந்த எல்லா விதமான தகுதியோடும் எல்லா விதமான சிறப்பு அம்சங்களோடும் எல்லா விதமான தகமையோடும் அல்லா ரபுல்லாலமீன் இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு நபியையுமே சிறப்புக்குரிய மனிதராக அல்லாஹ் ஆக்கி வைத்தான் அப்படி சிறப்புக்குரிய நபிமார்களில் இறுதி நபியாக மிகப்பெரிய ஒரு ஹாத்தம நபியின் என்ற இறுதி நபித்துவ முத்திரையோடு அல்லா ரபுல்லாலமீன் பெருமானா சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை அனுப்பி எப்படி எல்லா நபிமார்களிலும் ரசூலுல்லாய் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களை அல்லாஹ் உயர்வுபடுத்தி கண்ணியப்படுத்தினானோ அதுபோன்றே ஒவ்வொரு நபிக்கும் இருந்த உம்மத்தினரை காட்டிலும் அந்த நபியினுடைய சமுதாயத்தினரை காட்டிலும் பெருமானா சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவருடைய உம்மத்தினரை அவருடைய சமுதாயத்தினரை உலகில் படைக்கப்பட்ட சமுதாயத்தினரெல்லாம் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் கண்ணியத்தோடு கௌரவத்தோடு இந்த உலகத்திற்கு ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால் இந்த கௌரவமும் கண்மணி ராயம் ரசூலை கரீம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்குரிய கௌரவமாகும் அருமைக்குரியவர்களே இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான மாமனிதர் ஒரு மனித புனிதர் கண்மணி நாயம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் இதுவரை உலகத்திலே உலக வரலாற்றிலே நடுநிலையான மக்களால் நல்ல மக்களால் அறிவு ஜீவிகளால் நல்ல கண்ணோட்டத்தோடு தான் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இதுவரை பார்க்கப்பட்டார்கள் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சமீப காலமாக கண்மணி நாயம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய செய்திகள் பெருமானா சல்லல்லா அலேஸ்லாம் அவர்களை இழிவுபடுத்தி கார்ட்டூன் வரைவது பெருமானா சல்லல்லா அலேஸ்லாம் அவருடைய மனைவிமார்களை கேவலப்படுத்தி படங்கள் வருவது குறும்படங்கள் டாக்குமெண்ட்ரிகள் வருவது பெருமானா சல்லல்லா அலேஸ்லத்துடைய குடும்பத்தினரை அசிங்கப்படுத்தி கார்ட்டூன்கள் வரைவது பெருமானா சல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு செய்த சேவைகள் எல்லாம் இழிவுபடுத்தும் விதத்திலே கேவலப்படுத்தும் விதத்திலே அவர்களை பற்றி கட்டுரைகள் எழுதுவது என்பதெல்லாம் சமீப காலமாக நடக்கக்கூடிய காரியங்கள் ஆனால் பெருமானா சல்லல்லா அலேஸ்லாம் அவர்களுக்கு பிறகு தலை சிறந்த வல்லுநர்கள் சிறந்த ஆராய்ச்சியாளர்கள் சிறந்த வரலாற்று ஆய்வாளர்கள் நடுநிலையான சிந்தனை கொண்டவர்கள் காய்தல் ஊவத்தல் என்று எதையுமே நீதத்தோடு பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் அத்தனை பேருமே பெருமானா சல்லல்லா அலேஸ்லாம் அவர்களை பற்றி உயர்வாகவும் கண்ணியமாகவும் சிறப்பாகவும் தான் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உலக சொத்தான உலக பொது சொத்தான பெருமானா சல்லல்லா அலிஸ்லத்தை உலக மக்கள் அனைவருக்கும் பொது சொத்தான கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை முஸ்லீம்களாகிய நாம் ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லத்துடைய புகழையோ அவருடைய கண்ணியத்தையோ அவருடைய வாழ்க்கை நெறியையோ அவர்கள் இந்த உலகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவர்கள் சொன்ன தீர்வுகளையோ சொல்யூஷன்களையோ நாம் இருட்டடிப்பு செய்துவிட்டோம் முஸ்லீம்களாகிய நாம் இருட்டடிப்பு செய்துவிட்டோம் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றிய செய்தி இந்த உலகத்திற்கு கிடைக்காமல் மறைத்த மாபாவிகளாக நாம் ஆகிவிட்டோம் காரணம் என்னவென்றால் எங்கள் ரசூல்லா எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் எங்கள் ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் சரி எங்களுக்கு சொந்தமான பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை நாமாவது முறையாக பின்பற்றுகின்றோமா சரியாக பின்பற்றுகிறோம் என்றால் அதுவும் இல்லை நாங்களும் பின்பற்ற மாட்டோம் மற்றவர்களுக்கும் இந்த மாமனிதரை பற்றி அறிமுகப்படுத்த மாட்டோம் என்ற ஒரு பொடுபோக்குத்தனமான மனோநிலையில் முஸ்லீம்கள் இருந்ததன் விளைவு இன்று கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றிய உண்மை உலகத்திற்கு தெரிவதற்கு முன்பாக அவர்களை பற்றிய பொய் உலகத்தை சுற்றி கொண்டிருக்கின்றது இல்லையென்றால் சகோதரர்களே உலகத்திலே ஒவ்வொரு அறிஞர் ஒவ்வொரு பெரிய பெரிய மூதறிஞர்கள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் முதல்ல நமக்கே தெரியாது ரசூல்லாவை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் நாமே புரிஞ்சுக்கலாது கண்மணி நாயம் சல்லல்லா தன்னை எப்படி பின்பற்ற வேண்டிய உலகத்தில் சொன்னார்கள் அதை நாமே தெரிந்து கொள்ளவில்லை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த நறுமணத்தை பற்றி நாமே தெரிந்து கொள்ளாதனால் சகோதரர்களே மற்றவர்கள் இதை துர்நாற்றம் என்று அவதூறு பிரச்சாரம் செய்யும் பொழுது இந்த நறுமணத்தை பொத்தி வைத்த குற்றவாளிகளாக நாம் ஆகிவிட்டோம் மறைத்து வைத்த பாவிகளாக ஆகிவிட்டோம் அதன் விளைவே இன்று கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி ஒவ்வொரு அயோக்கியனும் ஒவ்வொரு அசிங்கமானவனும் தன் நினைக்கக்கூடிய அசிங்கத்தை தான் கற்பனை செய்யக்கூடிய அவலத்தை தான் கற்பனை செய்யக்கூடிய ஆபாசத்தை தான் விரும்பக்கூடிய அசிங்கத்தை கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லத்தோடு சம்மந்தப்படுத்தி பேசுகின்றார்கள் காரணம் என்ன பெருமானரை பற்றிய உண்மை செய்தி மக்களுக்கு சேராததினால் அருமை சகோதரர்களே இதற்காக நான் முதலிலே அல்லா ரபுல் ஆலமின் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்கான் எவ்வளோ உயர்த்திருக்கின்றான் எவ்வளோ கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் அது நம்ம எல்லோருக்கும் பெருமானம் தெரிந்த விஷயம் ஆனால் உலகத்தில் உள்ள மற்ற மற்ற மதத்தவர்கள் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுமையாக படித்த பொழுது அவர்கள் உலகத்தில் எப்படிப்பட்ட அற்புதமான தலைவர் என்று மனம் விட்டு பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி கமெண்ட்ஸ் எடுத்திருக்கிறார்கள் கருத்து சொல்லியிருக்கிறார்கள் இல்லையென்றால் உலகத்தில் எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தலைவர்கள் தோன்றிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான தலைவர்கள் தோன்றிருக்கிறார்கள் எந்த தலைவருக்கும் வராத இப்படிப்பட்ட அற்புதமான வரவேற்பு இப்படிப்பட்ட அற்புதமான கருத்துக்கள் கண்மணி நாயம் செல்லல்லாச்சம் அவர்களுக்கு மட்டும் வந்த காரணம் என்னவென்றால் சகோதரர்களே உலகத்தில் உள்ள மற்ற மற்ற தலைவர்கள் எல்லாம் அவர்களை இயக்கியது அவருடைய அறிவும் அவருடைய மனோநிலையும் ஆனால் கண்மணி நாயம் செல்லல்லாசம் அவர்களை மட்டும்தான் இயக்கியது அவருடைய அறிவு அவருடைய மனோநிலை அல்ல அவர்களை அனுப்பிய ரப்புல் ஆலமீன் அவர்கள் அனுப்பிய ரப்புல் ஆலமீன் தான் பெருமானா சல்லல்லாசம் அவர்களை ஒவ்வொரு அசைவையும் இயக்கினான் ஒவ்வொரு வார்த்தையிலும் வரவைத்தான் பெருமானா சல்லல்லாசம் அவர்கள் வாவிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையுமே அது அவருடைய சொந்த வார்த்தை அல்ல ஒமா என் அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீன் யுஹா அவர் எதையுமே தன்னுடைய மனோ இச்சைப்படியோ தன்னுடைய உள்ளத்திலிருந்து உதயமாகக்கூடியதையோ தன்னுடைய சிந்தனையில் உதயமாகக்கூடியதையோ தன்னுடைய கருத்தில் பட்டதையோ அவர் பேசுவதே கிடையாது அல்லாஹ் சான்றளிக்கின்றான் திருக்குறானிலே இல்லைனா உலகத்தில் தலைவர்கள் நீங்கள் பார்க்குறோம் எத்தனையோ பேர் அரசியலில் சாதித்திருப்பார்கள் அல்லது ஆன்மீகத்தில் சாதித்திருப்பார்கள் அல்லது சமூகவியலில் சாதித்திருப்பார்கள் சமூகத்தை கட்டி எழுப்பியிருப்பார்கள் அறிவியலில் சாதனை செய்திருப்பார்கள் இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையும் சாதித்திருக்கும் பொழுது எம்பெருமானா சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மட்டும்தான் சகோதரர்களே அறிவியலிலும் ஆன்மீகத்திலும் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் அனைத்து துறைகளிலும் சாதித்த ஒரே பெருமகனார் கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மட்டும்தான் இது ஏதோ நாம் சொல்லிக் கொள்வதில் பெரிய பெருமை கிடையாது நாம் சொல்லிக் கொள்வதில் பெரிய பெருமை கிடையாது இதை பெருமானாருடைய வாழ்க்கையை படித்தவர்கள் பெருமானாரை படித்தவர்கள் பெருமானாரை வாழ்க்கை படித்தவர்கள் என்று சொல்வதை விட பெருமானாரையே படித்தவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பார்த்ததில்லும் கேள்விப்பட்டதும் இல்லை என்று அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கும் பொழுது இது உண்மையிலேயே அல்லாவுடைய தூதர் என்பதற்கான ஹயாத்துள்ள உயிருள்ள ஒரு அத்தாட்சி என்பதில் சந்தேகமில்லை சகோதரர்களே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தலா வரகாத்து பாதிக்கப்பட்ட நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களான அஸ்ஸாமிய மக்களுக்காக உங்களிடத்திலே உங்களுடைய துணிமணிகளை வழங்குங்கள் என்று கேட்டேன் ஆனால் நீங்கள் வாரி வழங்கி நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு நாலு டன் அஞ்சு டன் வரை எதிர்பார்த்தோம் ஆனால் இருபத்தஞ்சி டன்னுக்கு மேலே வந்து லாரிகள் அலகம்துல்லா புறப்பட்டு சென்று விட்டன இனிமேல் சகோதரர்கள் யாரும் துணி அனுப்ப வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக அஸ்ஸாமிய மக்களுக்காக நாம் இந்த வருடம் கூட்டு குர்பானி ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக்கப்பட்ட அந்த மக்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அந்த மக்களுக்காக அங்கேயே நம்ம போய் மாடு வாங்கி அறுத்து அந்த மக்களுக்கே அந்த கரியை பங்கு வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான பணியை மேற்கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டு குர்பானிக்காக ஒரு பங்கின் விலை ரூபாய் ஆயிரத்தி எழுநூறுன்னு தீர்மானிச்சிருக்கிறோம் ஏன்னா அங்கே போய் மாடு வாங்குறதுனால விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக வாங்குறதுனால ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் தீர்மானிச்சிருக்கிறோம் நீங்கள் உங்கள் வீடுகளிலே ஆடு அறுத்தாலும் அல்லது உங்கள் பகுதிகளில் நீங்கள் கூட்டு குர்பானி கொடுத்தாலும் இந்த அசாமிய மக்களுக்காகன்னு சொல்லி ஒரு பங்கு கொடுங்க அதற்காக சகோதரர்களே உங்களுடைய பங்குகளை உடனடியாக பதிவு செய்யுங்கள் இதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நபர்கள் யார் அப்படின்னு சொன்னால் சென்னையில் உள்ளவர்கள் நீங்கள் நேரடியாகவே மக்காப்பள்ளிக்கு வந்து அந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாயை நீங்கள் செலுத்தி அதற்கான டோக்கனை கூட்டு குர்பானிக்கான டோக்கனை பெற்றுக்கொள்ளுங்கள் வெளியூர் சகோதரர்கள் வந்து அழகிய கடன் அறக்கட்டளைங்கிற பேரில் டிடியோ செக்கோ எடுத்து மக்காப்பள்ளி வாசலுடைய அட்ரஸ்க்கு அனுப்பி வைங்க மணி ஆர்டர் அனுப்புறவங்களும் மக்காப்பள்ளி வாசலுடைய அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கலாம் நாங்கள் இன்ஷால்லா உங்களுக்கு கூட்டு குர்பானிக்கான டோக்கனை அனுப்பி வைப்போம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோன் நம்பர் வந்து nine one seven six nine seven one five three two இன்னொரு நம்பர் வந்து nine double eight four double seven four double five four உலக பொதுமறை என்று திருக்குறளை சொல்லுவார்கள் திருக்குறளை சொல்லுவார்கள் உலக பொதுமறை என்று எல்லாருக்கும் ஏற்ற கருத்துக்கள் அதில் இருக்கும் என்று இப்படி உலக பொதுமறையை சொன்ன திருக்குறளாக இருக்கட்டும் அல்லது கார்ல் மார்க்ஸாக இருக்கட்டும் அல்லது பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கட்டும் அல்ல உலகத்திலே மக்களால் போற்றப்படும் பெரும்பெரும் தலைகளாக இருக்கட்டும் அவர்கள் அனைவருமே சகோதரர்களே இந்த உலகத்திற்கு வழிகாட்டினார்கள் பொன்மொழிகளை பொழிந்தார்கள் மனித குலத்திற்கு அவர்கள் தேவையான அட்வைஸ் செய்தார்கள் ஆலோசனை சொன்னார்கள் அவ்வளவுதான் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தார்கள் எந்த விதமான முன்னுதாரணமும் கிடையாது அவர்கள் சொந்த வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தார்கள் எந்த முன்னுதாரணமும் கிடையாது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை படிப்போம் என்றால் நிச்சயமா ஏராளமான அறிவுரைகள் இருக்கின்றன மறுக்க முடியாது அற்புதமான அறிவுரைகள் ஆனால் அந்த திருவள்ளுவர் அவருடைய வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தார் அவருடைய சொந்த வாழ்க்கையிலே நல்லவரா கெட்டவரா வியாபாரியா விவசாயியா திருமணம் முடித்தாரா பிரம்மச்சாரியா எந்த விதமான குறிப்பு வரலாற்றில் கிடையாது எந்த விதமான ஆதாரப்பூர்வமான குறிப்பு கிடையாது அவர் உபதேசங்கள் செய்தார் மக்களுக்கு உபதேசியாக இருந்தார் அவ்வளவுதான் நல்ல கருத்துக்களை சொன்னார் அவருடைய வார்த்தைப்படியே பார்ப்பதாக இருந்தால் அவருடைய வார்த்தைப்படியே சொல்வதாக இருந்தால் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் சொல்றது எல்லாத்துக்கும் ஈஸி என்ன சொன்னாரோ அதைப்படி நடப்பதுதான் மிக கடினமான காரியம் என்று திருவள்ளுவர் சொன்னார் ஆனால் அவர் சொல்லிய வண்ணம் செய்தாரா எந்த குறிப்பும் கிடையாது எந்த ஆதாரம் கிடையாது ஆனால் திருவள்ளுவருடைய கூற்றுப்படியே உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அரிய காரியத்தை ஆற்றியவர்கள் கண்மணி நாயம் சல்லல்லா அலுவலம் ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே சொன்ன உபதேசத்தை விட செய்து காட்டிய உபதேசங்கள் தான் அதிகம் மற்றவருக்கு முன்மாதிரியாக இருந்து செய்து காட்டிய உபதேசங்கள் தான் அதிகம் அவர்கள் சொன்ன உபதேசத்தை விட அப்படிப்பட்ட பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லா ரபுல்லான் இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுத்ததுனால்தான் எந்த ஒன்றையும் சொல்வதை விட செய்வதிலே கவனம் செலுத்தினார்கள் என்பதனால்தான் மற்றவர்களுக்கு முன்மாதிரி என்பது அவர்கள் ஏதோ பேரளவிலோ உபதேச அளவிலோ இல்லை ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ தலைவர்களை எடுப்பாங்க மத தலைவர்களை எடுத்து அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் சொல்லும் பொழுது இல்லைங்க அவர் கடந்த காலத்தில் அப்படி பண்ணியிருக்காருங்கண்டா நதி மூலம் ரிஷி மூலம்லாம் பார்க்கக்கூடாது நதி மூலம் ரிஷி மூலம்லாம் பார்க்கக்கூடாது அவர் கடந்த வாழ்க்கையில் எப்படி இருந்தார் அதெல்லாம் பார்க்கக்கூடாது இப்போ என்ன சொன்னால் அதை மட்டும் தான் பாருங்கள் என்று இந்த உலகம் ஒத்து ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தத்துவம் இந்த தத்துவத்தை உடைத்தெறிந்து எம்பெருமானா சல்லல்லாஹ் அலையம் அவர்கள் மக்கத்து மக்களுக்கு மத்தியிலே அல்லாவுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைக்கும் பொழுது அவர்கள் முதலில் வைத்த ஆதாரம் என்ன தெரியுமா குரானுடைய ஆயத்துக்களை அல்ல குரானுடைய வசனங்களை அல்ல அல்ல ஜிபிரி அலி இஸ்லாத்தை வானத்திலிருந்து இறக்கி வைத்து இவர் இவர் உண்மையான தூதர் இவரை பின்பற்றுங்கள் என்று ஜிபிரி அலி இஸ்லாத்தை ஆதாரம் சொல்ல வைக்கவில்லை அல்லது வேற பெரிய ஆதாரங்கள் பெரிய சக்கர சக்கரவர்த்திகள் பெரிய பெரிய வல்லுநர்கள் பெரிய பெரிய அறிஞர்கள் பெருமானா சல்லல்லா அலுவலம் பற்றி எந்த சர்டிஃபிகேட் கொடுக்கல முதன் முதலாக பெருமானா சல்லல்லா அலுவலம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே மக்கத்து குறைஷிகளுக்கு மத்தியிலே தான் ஒரு இறைத்துதர் என்பதற்கு அவர்கள் வைத்த முதல் ஆதாரம் என்ன தெரியுமா கைஃப வஜத்து முனிஃபில் ஐயாமில் மாதியா கைஃப வஜத்து முனிஃபில் ஐயாமில் மாதியா என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்த்தீர்கள் உலகத்தில் எந்த அறிஞனும் எந்த தலைவனும் கடந்த கால வாழ்க்கை ஆதாரமாக காட்ட மாட்டான் காட்டுறதுக்கு தைரியம் கிடையாது அப்படி காட்ட முடியாது என்பதனால தான் இப்படி ஒரு பழமொழியை வைத்து நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது யாருடைய மூலம் என்ன அவருடைய அடிப்படை என்ன பின்புலம் என்ன இதெல்லாம் பார்க்கக்கூடாது அவருடைய கடந்த கால வாழ்க்கை என்ன இதெல்லாம் பார்க்கக்கூடாது இப்போ என்ன சொல்ல நல்ல சொல்கிறாரா பார்க்கணும் என்று ஒரு தவறான கோஷத்தை முன்வைத்தார்கள் இதை உடைத்தெறிந்து பெருமானா சல்லல்லா அவர் முதலத்திற்கு முதல் முன்மாதிரியாக இருந்தார்கள் கைஃப வஜத்து முனிஃபில் ஐயாமில் மாலியா என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை எப்படி பார்த்தீர்கள் அந்த மக்கள் வாக்குமூலம் கொடுத்தார்கள் மா ஜர் ரபுனாபிக்க கிதுபன் வலாஹியானா மா ஜர்ரபுனா பிக்க கிதுபன் வளாகையானா உங்களை நாங்கள் ஒரு பொய் சொல்லி பார்த்ததில்லை யாரை மோசடி செய்து பார்த்ததில்லை எந்த மக்கள் பெருமானா சல்லல்லாசனோட உயிரை பறிப்பதற்காக திட்டமிட்டார்களோ அந்த மக்கள் பகிரங்கமாக வாக்குமூலம் கொடுத்தார்கள் மா பிக்க கிதுவன் வளாகையானா உங்களை பொய் சொல்லி பார்த்ததில்லை யாரை மோசடி செய்து ஏமாற்றி பார்த்ததில்லை இதற்கு பிறகுதான் பெருமானா சல்லல்லா ஆசம் அவர்கள் தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைத்தார்கள் இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுதுதான் பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை பற்றி அவ்வளோ உயர்வாகவும் அவ்வளோ கண்ணியமாகவும் சொல்கின்றார்கள் சகோதரர்களே மகாத்மா காந்தி இந்தியாவிலே மிகப்பெரிய தலைவர் இவர் ரசூலுல்லாய் சல்லல்லா அலசத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு நம்மளை பல பேருக்கு தெரியாது எங் இந்தியா என்ற புத்தகத்தில் மகாத்மா காந்தி பெருமானா சல்லல்லா அவர்களை பற்றி எழுதும்போது மகாத்மா காந்திக்கு இந்தியாவில் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவதூறு பிரச்சாரம் தான் முதலில் அவர் காதுக்கு போய் சேர்ந்திருந்தது இந்தியாவிலே ஃபாசிஸ்டுகளால் இந்தியாவினுடைய அயோக்கியர்களால் இறையாண்மை கெடுக்கக்கூடியவர்களால் பெருமானா சல்லல்லா அவர்கள் பற்றி ஒரு மிகப்பெரிய அவதூறு பிரச்சாரம் வரலாறுகளிலேயே அது பதிவுப்பட்டது எப்படி இந்தியாவிலே இஸ்லாம் வாழால் பரப்பப்பட்டது இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே ஒரு கையிலே குரானையும் ஒரு வகையிலே கையிலே வாழையும் வைத்துக்கொண்டு அவர்கள் கேட்பார்கள் இது வேண்டுமா இது வேண்டுமா என்று கேட்பார்கள் யார் இது வேண்டும் என்று அவர்களை இஸ்லாத்து களிமா சொல்லிக்கொண்டு முஸ்லீமாக்கி விடுவார்கள் யார் இஸ்லாம் வேண்டாம் என்று சொல்கிறார்களோ அவர்களை வாழால் ஒரே வெட்டாக வெட்டுவார்கள் இப்படித்தான் இஸ்லாம் வளர்ந்தது என்று மகாத்மா காந்தி போன்ற ஒரு அறிவுஜீவி இடத்திலேயே இஸ்லாத்தை பற்றிய செய்தி இப்படித்தான் முதலில் போய் சேர்ந்தது நான் சொன்னேன் அல்லவா இந்த உண்மை புறப்படுவதற்கு முன்பாக போய் ஊரை சுற்றி கொண்டு வந்துவிடும் ஊரை சுற்றியது அதற்கு பிறகுதான் மகாத்மா காந்தி பெருமானா சல்லல்லாஹு அலைவசல்லம் அவருடைய வரலாற்று புத்தகத்தை வரலாற்று நூலை வாங்கி படித்துவிட்டு அவர் சொன்னார் ஒப்பீனியன் பெருமானா சல்லல்லாசம் அவர்களை பற்றி I wanted to know the best of one who holds the hearts of million of mankind மனித குலத்தினுடைய கோடானு கணக்கான மக்களுடைய உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை புத்தகத்தை படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது என்று யங் இந்தியா என்ற புத்தகத்திலே எழுதுகின்றார் அவரே எழுதுகின்றார் எழுதிவிட்டு அதை தொடர்ந்து சொல்றார் அவரை படித்த பிறகுதான் தெரிந்தது நிச்சயமாக அவர் சாதித்தவை சத்தியமாக வாழால் சாதித்திருக்க வாய்ப்பே இல்லை என்பதை நான் முழுமையான முடிவுக்கு வந்தேன் அவர் அற்புதமான ஒரு மேன்கைண்ட் ஒரு மனித குலத்தை உருவாக்கி இருந்தாரு மில்லியன்ஸ் ஆஃப் மேன்கைண்டுடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டிருந்தாரே இப்படி கொள்ளை கொள்வதற்கு நிச்சயமாக வாழ் காரணமாக இருக்க வாய்ப்பே இல்லை என்பதை நான் நூற்றுக்கு நூறு சரியாக புரிந்து கொண்டேன் என்று சொன்னார் ஆரம்பத்தில் அவருக்கும் போன செய்தி இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது முகமது வாளை வைத்து பரப்பினார் கத்தியை வைத்து மிரட்டினார் அவர் ஒரு தீவிரவாதி நவுதுபில்லா அவர் ஒரு பயங்கரவாதி என்ற செய்திகள் தான் காந்திக்கே போய் சேர்ந்திருந்தது பிறகு பெருமானா அழுத்தத்தை வாழ்க்கை வரலாறை படித்த பிறகுதான் காந்தி யங் இந்தியா என்ற புத்தகத்திலே இப்படிப்பட்ட தன்னுடைய கருத்தை பெருமானா சல்லல்லா அவர்களை பற்றி பதிவு செய்து வைத்தார் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்ற புத்தகம் உலக புகழ்பெற்ற புத்தகம் ஒவ்வொரு மனிதனை பற்றிய நவீன கலைக்களஞ்சியம் அந்த என்சைக்ளோபீடியா பிரிட்டானியாவில் பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்களை பற்றி எழுதும் பொழுது Muhammad is the most successful of all prophets and religious persons உலகத்தில் எத்தனை ப்ராஃபிட்ஸ் வந்தார்களோ எத்தனை ரிலீஜியஸ் பெர்சன் எத்தனை மத தலைவர்கள் வந்தார்களோ அத்தனை மத தலைவர்களிலும் அத்தனை ப்ராஃபிட்டுகளிலும் தூதர்களிலும் நபிமார்களிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர் கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் என்று என்சைக்கிளுடைய பிரிட்டானிக்கா என்ற புத்தகம் பெருமானா சல்லல்லா அவரை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார்கள் ஒரு சில குறிப்புகளை மட்டும் உங்களுக்கு சொல்கின்றேன் அவர்கள் எழுத வேண்டும் என்ற என்ன நிர்பந்தம் அவர்களுக்கு அவர்கள் யார் மிரட்டியது வாழை வைத்து என்சைக்ளோபியா பிரிட்டானிக்காவே அது வந்து ஒரு யூகேயிலிருந்து லண்டனிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் பெருமானா சல்லல்லா அவர்களை பற்றி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் என்ன இருக்குது இது சவுதி அரேபியாவிலிருந்தோ அல்லது கத்தாரிலிருந்தோ அல்லது யமனிலிருந்தோ அல்லது மற்ற முஸ்லீம் நாடுகளிலிருந்தோ அல்லது முஸ்லீம் அறிஞர்களால் வெளியிடப்படக்கூடிய புத்தகம் அல்ல ஆக அன்புக்குரியவர்களே யாரெல்லாம் பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்களை பற்றி ஆழ படித்தார்களோ தீர படித்தார்களோ அவர்களெல்லாம் இத்தகைய ஒரு அற்புதமான முடிவுக்கு தான் வந்தார்கள் அப்படித்தான் ஜார்ஜ் பெர்னாட்ஷா நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஜார்ஜ் பெர்னாட்ஷா அவர் கிறிஸ்தவர் என்ற அடிப்படையிலே பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்களை பற்றி செய்தி அவருக்கு எப்படி போயிருந்தது என்றால் இவர் ஒரு ஆன்டி கிரைஸ்ட் என்ற ஒரு செய்தி போயிருந்தது ஆன்டி கிரைஸ்ட் என்றால் நாம் தஜ்ஜாலை சொல்கிறோமே இந்த ஜத்தா தஜ்ஜாலை தான் கிறிஸ்தவர்கள் ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்வார்கள் இந்த ஆன்டி கிரை அதாவது ரசூல்லாய் சல்லல்லா அலிசம் அவர்கள் ஈசா அலை இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக வந்த ஒரு தஜ்ஜால் என்றுதான் கிறிஸ்தவர்கள் இன்று வரை தங்களுடைய மதத்தை சார்ந்தவர்களுக்கு அப்பாவி மக்களுக்கு பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானா சல்லல்லா பற்றியவர்களே அவர் ஒரு சாட்டான் அல்லது ஒரு தஜ்ஜால் நௌதுபில்லா இப்படித்தான் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய ஒரு கீழ்த்தரமான பிரச்சாரம் தான் ஜார்ஜ் பெர்னாட் ஷா என்ற அந்த பேர் அறிஞரையும் போய் சென்றிருந்தது அவருக்கு சென்றிருந்த செய்தி பெருமானா சல்லல்லா பற்றி ஒரு ஆன்டி கிரைஸ்ட் இவர் தஜ்ஜால் என்ற செய்தி தான் போயிருந்தது அதற்கு பிறகுதான் இவர் பெருமானா சல்லல்லா அலிஸ்மர் படித்து சொல்கிறார் ஐ ஹாவ் ஸ்டடிட் ஹிம் நான் அவரை படித்தேன் நான் அவரையே படித்தேன் மறுவிழா முழுவதியான கண்மணி நாயம் சல்லல்லா அவர்களை பற்றி நான் முழுமையாக படித்தேன் படித்து விட்டு அவர் சொல்கின்றார் the wonderful man and in my opinion far from being in an anti Christ அவர் ஒரு ஆன்டி கிரைஸ்ட் அல்ல அவர் ஒரு தலை சிறந்த மனிதர் என்ற ஒப்பீனியனை என்ற எண்ணத்தை நான் ஏற்படுத்தி கொண்டேன் அது மட்டுமல்ல he must be call the saviour of humanity இந்த மனித குலத்தை பாதுகாக்க வந்த ஒரு சேவியர் ஒரு பரிசுத்தமானவர் ஒரு புனிதர் என்று நான் அவரை சொல்ல விரும்புகின்றேன் யாரோ ஒரு முஸ்லீம் அறிஞரோ ஒரு முஸ்லீமா ஆலிமோ அல்லது ஏதோ உலமாவோ ஸ்காலரோ சொன்ன வார்த்தை அல்ல சகோதரர்களே ஜார்ஜ் ஷா பெருமானா சல்லல்லாசம் அவர்களை பற்றி சொன்ன வார்த்தை சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார் பெருமானா சல்லல்லாசம் அவர்களை பற்றி இன்று இந்த ஐரோப்பிய உலகம் இன்று இந்த மேற்கத்திய உலகம் பெருமானா சல்லல்லா அசமலை பற்றி வன்மையான அவதூறு பிரச்சாரங்கள் வன்மையான எதிர்வினையான பிரச்சாரங்கள் அவர்களை பற்றி இல்லாத பொல்லாத பொய் பிரச்சாரங்கள் இதெல்லாம் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் if any religion had to chance to chance of ruling over England நே Europe within the next hundred years it could be Islam அடுத்த நூறு ஆண்டுகளில் உலகத்தில் இங்கிலாந்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஐரோப்பா கண்டத்தையே ஆட்சி செய்யும் சக்தி ஒரு மதத்திற்கு இருக்கிறது என்றால் அது இஸ்லாமாகத்தான் இருக்கும் யார் சொல்றாரு உசாமா பின்லேடன் இல்லை சொன்னது உசாமா பின்லேடன் இல்லை ஜார்ஜ் பெர்னாட்சா சொல்கின்றார் இங்கிலாந்தை மட்டுமல்ல எப்படி இந்த மேற்கத்திய உலகம் பெருமானா சல்லல்லா அசமரை பற்றி இல்லாத பொல்லாத அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்களோ ஆனால் அடுத்த நூற்றாண்டுகளுக்குள் இஸ்லாத்தை இங்கிலாந்தையும் இங்கிலாந்தை மட்டுமல்ல ஐரோப்பாவையே ஆட்சி செய்யும் சக்தி ஒரு சக்திக்கு ஒரு மதத்திற்கு இருக்குது என்றால் அது இஸ்லாத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது என்று ஜார்ஜ் பெர்னாட்ஷா சொன்னார் இப்படி சகோதரர்களே எக்கச்சக்கமான பேரறிஞர்கள் எப்பக்கச்சக்கமான சமூக ஆர்வலர்கள் மைக்கேல் ஹெச் ஹார்ட் கேள்விப்பட்டிருப்போம் த ஹண்ட்ரட் என்ற புத்தகத்தை எழுதியவர் ranking of the most influential persons in history வரலாற்றிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நூறு மனிதர்கள் என்ற ஒரு புத்தகம் எழுதினார் மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்பவர் இவர் முஸ்லீம் அல்ல இவர் எழுதிய புத்தகம் இந்த ஹண்ட்ரட் நூறு என்று தலைப்பிட்டு விட்டு அதற்கு எழுதினார் வரலாற்றிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நூறு கதாநாயகர்களுடைய ரேங்கிங் வரிசை கிரமம் என்று அதற்கு பெயரிட்டு விட்டு அந்த ரேங்கிங் சிஸ்டத்திலே முதல்ற வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் ரெண்டாவது மூன்றாவது என்று ரேங்கிங் பற்றி விட்டு அந்த ரேங்கிங்கிலே முதலிடம் அவர் கொடுத்தது பெருமானா சல்லல்லா அவர்களுக்கு அவர்களுக்கு விட்டு அந்த ஹண்ட்ரடோட புத்தகத்தில் முன்னுரையில் எழுதுகின்றார் எனக்கு எவ்வளவோ விமர்சனங்கள் என்னுடைய புத்தகத்திற்கு இவர் கிறிஸ்தவராக இருந்து கொண்டு எப்படி ஒரு முகமதுக்கு முதலிடம் கொடுத்தார் எப்படி முகமதுக்கு எந்த அடிப்படையில் முதலிடம் கொடுத்தார் ஆனால் உன்னாண்டா அங்கே பணம் வாங்கிட்டார் இங்கே பணம் வாங்கிட்டாருவாங்க இல்லையா அந்த மாதிரி இவரை பற்றி என்னென்னமோ பிரச்சாரங்கள் சொன்னார்கள் என்னென்னமோ விமர்சனங்கள் இருந்தன இவரை பற்றி இவர் அந்த விமர்சனங்கள் எல்லாம் எழுதிவிட்டு சொல்கின்றார் நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன் இவரை அவாய்ட் பண்ணிவிட்டு முகமது சல்லாஹத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு யாருக்கா முதலிடம் கொடுக்கலாம் என்று நான் முயற்சி பண்ணேன் அந்த புத்தகத்தில் முன்னுரையில் சர்ஃபேஸில் எழுதுகின்றார் but he was the only man in history who was supremely successful on both the religious and secular levels நான் ஆராய்ச்சி நூறு பேர்களை பார்க்கும் பொழுது இவர் ஒருத்தர் மட்டும்தான் இவர் ஒருத்தர் மட்டும்தான் ஒன்லி மேன் இன் ஹிஸ்டரி வரலாற்றில் இவர் ஒருத்தர் மட்டும்தான் மிகப்பெரிய சுப்ரீம்லி சக்சஸ் வெற்றி வெற்றி பெற்றிருக்கிறார் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறார் பாரதூரமான வெற்றி பெற்றிருக்கிறார் மற்றவர்களெல்லாம் ஒன்று உலக ரீதியாக அரசியல் ரீதியாக அல்லது ஆன்மீக ரீதியாக அல்லது சமூக ரீதியாக இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில் தான் வெற்றி பெற்றிருப்பார்கள் ஆனால் இவர் மட்டும்தான் ரிலீஜியஸ் அண்ட் செக்யூலர் லெவல் மத ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நம்முடைய வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் துன்யா ரீதியாகவும் ஆகிரத்து ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் இவர் ஒருவர் என்பதனால் இவரை என்னால் அவாய்ட் பண்ண முடியவில்லை தவிர்க்க முடியவில்லை யார் மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்பவர் த ஹண்ட்ரடுங்கிற புத்தகத்தினுடைய முன்னுரையில் எழுதுகின்றார் அருமை சகோதரர்களே எதற்காக சொல்கின்றால் இப்படி உலகத் தலைவர்களால் போற்றப்பட்ட கண்மணி நாயம் சல்லல்லா அலிசம் அவர்களை பற்றிய இன்னும் எக்கச்சக்கமான பேர் நெப்போலியன் போனபாட் நெப்போலியனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் பிரான்சில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியவர் பிரபுக்களுடைய ஆட்சியை தொலைத்து பிரபுக்களுடைய ஆட்சியை ஒழித்து பிரான்சில மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் நெப்போலியன் போனபால் அந்த நெப்போலியன் போனபாடுக்கு இஸ்லாமிய அறிமுகம் கிடைத்தது திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாலி அவர்கள் மூலமாக இந்தியாவிலிருந்து இஸ்லாத்தை பற்றி அவர் அறிமுகம் கிடைத்த பிறகு அவர் இஸ்லாத்தை பற்றி ஆராய்ச்சி செய்துவிட்டு பெருமானா சல்லல்லாசம் ஆராய்ச்சி பெற்றுவிட்டு அவர் அற்புதமான வார்த்தைகளை சொல்கின்றார் அதே போன்று லா மார்டன் என்பவர் எட்வர்ட் கிப்பன் என்பவர் சைமன் ஓக்லே என்பவர் தாமஸ் என்பவர் இவர்கள் எல்லாம் மேற்கத்திய கலாச்சாரத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய வல்லுநர்கள் மிகப்பெரிய பேர் ஆய்வாளர்கள் பேராசிரியர்கள் இவர்கள் எல்லாம் பெருமானா சல்லல்லா ஆசம் அவர்களை பற்றி படித்துவிட்டு அற்புதமான வார்த்தைகளை இந்த உலகத்திற்கு சொல்லிவிட்டு சென்றார்கள் ஆஹ் அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லத்தை நாமும் புரிந்து கொள்ளவில்லை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லவில்லை அதனால் ஏற்பட்ட விளைவு இன்று பெருமானா சல்லல்லா அவரை பற்றி விமர்சனம் செய்து செய்து ஓய்ந்து போய்விட்டார்கள் அந்த விமர்சனம் மக்களிடத்தில் எடுபடவில்லை எவ்வளவோ விமர்சனம் செய்தார்கள் என்னென்னவோ விமர்சனம் செய்தார்கள் அத்தனை விமர்சனம் அடிபட்டு போய்விட்டன விமர்சனம் செய்து ஓய்ந்து போனவர்கள் தான் தமிழில் ஒரு பரம்பரை சொல்வார்கள் வாதம் தோற்றால் வசைபாடல் ஆரம்பிக்கும் என்று ரெண்டு பேரும் வாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒருத்தன் வாதம் பண்ணி ஒருத்தன் தோக்குற மாதிரி வந்துட்டான்னா உடனே வசைப்பட ஆரம்பிச்சிருவான் ஆ உன்னை தெரியாத நீ அயோக்கியம் திருட்டு பையன் திட்ட ஆரம்பிச்சிருவான் அந்த மாதிரி இந்த அயோக்கியர்கள் இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள் இவர்களுடைய வாதம் தோற்று போய்விட்டது விமர்சனம் தோற்று போய்விட்டது ஆகவே பெருமானா சல்லல்லா அவர்களை வசைபாட ஆரம்பித்திருக்கிறார்கள் வாதம் தோற்று போனதால் வசைபாட ஆரம்பித்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே எப்படி ஒரு செப்டம்பர் செப்டம்பர் லெவனுடைய சம்பவம் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் என்று சொல்லக்கூடிய டபிள்யூடிசி சென்டரை அமெரிக்காவிலே யூதர்கள் இடித்து தள்ளி அதன் மூலமாக உலகளாவிய அளவில் முஸ்லீம்களுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயர் ஏற்படுத்தி விடலாம் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்படுத்தி விடலாம் என்று அவர்கள் செய்த காரியம் அருமை சகோதரர்களே அதற்கு பிறகுதான் இஸ்லாம் வேகமாக வளர ஆரம்பித்தது அமெரிக்காவிலே செப்டம்பர் லெவனுக்கு பிறகுதான் இஸ்லாமிய வளர்ச்சி விகிதம் அதிகரித்திருக்கிறது இங்கே அமெரிக்காவிலே அதுபோன்று இவர்கள் இப்பொழுது பெருமானா சல்லல்லாசத்தை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி இப்படிலாம் எடுப்பது நிச்சயமாக இஸ்லாம் ஜிந்தா ஹோத்தாகே ஹர் கர்பலே கபால் இஸ்லாம் ஒவ்வொரு கர்பலாவுக்கு பிறகுதான் அது உயிர்ப்பித்து எழும் என்று அல்லாம இக்பால் அவர்கள் சொன்னதை போன்று அருமை சகோதரர்களே கண்மணி நாயம் சல்லல்லா அலிசம் அவர்களை இந்த அயோக்கியர்கள் கர்பலாவுக்கு இழுத்து கொண்டு வந்து விட்டார்கள் இந்த கர்பலாவுக்கு பிறகு நிச்சயமா இஸ்லாம் உயிர்ப்பிக்கும் இன்ஷா அல்லா அமெரிக்காவிலும் மேலை நாடுகளிலும் இஸ்லாம் உயிர் பெறும் இன்ஷா அல்லா கண்மணிநாயம் சல்லல்லா அவர்களை பற்றிய பிரச்சாரமும் அவர்களை பற்றிய உண்மை செய்திகளும் இன்னும் வேகமாக பரவும் அந்த மக்களுக்கு மத்தியிலே ஆகவே தான் நாம் சொன்னோம் ஆக்கப்பூர்வமாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் பெருமானாரை பற்றி அதிகமாக பிரச்சாரம் செய்வோம் ஒன்றுக்கும் உதவாத ஆர்ப்பாட்டங்களினாலும் ஒன்றுக்கும் உதவாத போராட்டங்களிலே நம்மை நாமே ரெண்டு ரோட்டில் ரெண்டு கத்தி நம்மை நமக்கு நாமே கேஸ் வாங்கி நமக்கு நாமே அநியாயம் செய்து கொள்வதை விட பெருமானா சல்லல்லாசம் அவர்களை ஆக்கப்பூர்வமான காரியங்களிலே ஈடுபடுத்துவோம் பெருமானாரை பற்றி பிரச்சாரம் செய்வோம் என்று சொன்னோம் ஆனால் அருமை சகோதரர்களே நாம் இன்றைய தற்போது நடந்திருப்பது என்னவென்றால் இந்த அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ஒபாமா என்ற அயோக்கியன் பெருமானா சல்லல்லாசன் பற்றி சமீபத்தில் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக ஐக்கிய நாடு சபைகளை பேசும்பொழுது யாருடைய கருத்து சுதந்திரத்தையும் பறிக்க முடியாது எது கருத்து சுதந்திரம் கண்மணி நாயம் சல்லல்லா பற்றி ஒரு அயோக்கியன் தரக்குறைவான படம் எடுத்திருக்கின்றான் அவனை பற்றி இந்த அயோக்கியன் சொல்கின்றான் ஹராத்தில் பிறந்தவன் இவன் சொல்கின்றான் பெருமான அந்த நர்சுல்லாய் சல்லல்லா ஆசம் அவர்களை பற்றி எடுத்த படத்தை எடுத்தவருக்கு அவருடைய கருத்து சுதந்திரம் அதை எங்களால் பறிக்க முடியாது சொல்லிவிட்டு தூதரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அன்பு சகோதரர்களே உண்மையிலே நாம் செய்த உருப்படியான காரியம் என்னவென்றால் உருப்படியான காரியம் என்னவென்றால் அல்லா ரபுல்லால் சொல்லினானே ஐதுலகம் மஸ்தத்தாத்தும் மின் கூவத்தையும் ரிபாத்தில் கைலி துருகி பூனபிக்கும் அது அல்லாஹ் அதுவோக்கும் உங்களுடைய எதிரிகளையும் அல்லாவுடைய எதிரிகளையும் பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆயுதங்களையும் உங்களுடைய சக்தியை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் ரபுல்லாலும் சொல்வது ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் பேரணிகள் ஒரு பக்கம் நடந்தாலும் கூட உருப்படியான ஒரு காரியம் நடந்திருக்கு என்றால் அமெரிக்க எம்பசியை கல்வீசி தாக்கினார்களே அந்த சகோதரர்களுக்காக நாம் துவா செய்வோம் அவர்களுக்கு அல்லா நற்கொலி கொடுக்கட்டும் அவர்கள் யாராவது சிறையில் இருந்தால் அதிவிரைவில் விடுதலையாகட்டும் அவர்கள் மேலிருந்த வழக்குகள் துடைத்திருக்கப்பட வேண்டும் அந்த சீதேவிகளை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒபாமா சொல்கின்றார் இந்தியாவிலேயும் பற்றி மற்ற நாடுகளிலும் சரி அமெரிக்க தூதரங்கள் பாதுகாக்கப்படவில்லை என்றால் நாங்கள் எங்களுடைய ஃபோர்ஸ் அனுப்புவோம் எங்களுடைய மிலிட்ரி அனுப்பி நாங்கள் தூதரங்களை பாதுகாப்போம் அவர் புரிந்து கொள்ளவில்லை ஏதோ இந்திய போலீஸும் இந்திய காவல்துறையும் இருப்பதனால் தான் முஸ்லீம்கள் இவ்வளவு நாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள் என்று இதே அமெரிக்க காவல்துறை வந்திருந்தால் இங்கு நடக்கப் போவதே வேறு நடக்கப் போவதே வேறு அன்புக்குரிய சகோதரர்களே எதற்காக சொல்கிறேன் என்றால் இப்படிப்பட்ட அயோக்கியன் இன்னும் திருந்தவில்லை நாம் இந்த நேரத்தில் கூட நான் சென்ற வாரம் ஓதி காட்டிய அதே வசனத்தை தான் இப்பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் ஒலன் தரவான்கள் ஆண்கள் வலன் நசாரா இந்த யூத நசராணிகள் ஒருபோதும் சமாதானம் அடைய மாட்டார்கள் திருப்தி அடைய மாட்டார்கள் சாந்தி அடைய மாட்டார்கள் எதுவரை ஹத்தா தத்தபி அமில்லத்துக்கும் நீங்களும் கிறிஸ்தவர்களாக யூதனாக மாறும் வரை யார் ரசூல்லாய் சல்லல்லாஜன் காலத்தில் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக இறக்கப்பட்ட வசனம் இன்று வரை உயிருள்ள ஆயத்தாக உயிருள்ள வசனமாக பொருந்துகின்றது ஆகவே அன்புக்குரியவர்களே நாம் பெருமானா சல்லல்லா அலிஸ்லமருடைய சுண்ணத்துகளை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவோம் அவருடைய சுண்ணத்தை நம்முடைய உயிரின் மேலாக மதித்து பின்பற்றி நடப்போம் அதோடு சேர்த்து இந்த உலகத்துக்கும் அறிமுகப்படுத்துவோம் உலகம் அன்றாடம் என்னென்ன சிக்கல்கள் என்னென்ன பிரச்சனைகள் எத்தனை குழப்பங்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றன வழி தெரியாமல் அத்தனை குழப்பங்களுக்கும் அத்தனை சிக்கல்களுக்கும் அத்தனை இன்னல்களுக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் அல்லாவுடைய ரசூலிடத்தில் அழகிய தீர்வு இருக்கின்றது அந்த தீர்வை சொல்லாமல் நாம் மறைத்துக் கொண்டிருக்கின்றோம் இனிமேலாவது பொறுப்புடன் பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் படிப்போம் பெருமானாரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் நான் வெளிப்படையாக ஒரு உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும் நான் அடிக்கடி சொல்வதுண்டு நான்கு கண் தெரியாதவர்கள் போய் ஒரு யானையை தடவி பார்த்தார்களாம் ஒவ்வொருத்தர் எந்தெந்த உறுப்பை தொட்டாரோ அதுதான் யானை என்று தீர்மானித்தாராம் நம் நீதி கதைகளில் படிச்சிருப்போம் அப்படித்தான் நம்ம பெருமானா சல்லல்லா அலசலத்தை யார் யாருக்கு எது பிடிக்கும் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இதுதான் ரசூலான்னு தீர்மானித்து வச்சிருக்கிறோம் இல்லை என்றால் கண்மணி நாயம் சல்லல்லா அலசம் அவர்கள் ஒரு முழுமை பெற்ற மாமனிதர் மனிதகுலம் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கு தூர்வு தீர்வு சொல்ல வந்த ஒரு அற்புத நபி ஒரு அற்புத புனிதர் மறுவிலா முழுமதி கண்மணி நாயம் சல்லல்லா அலசத்தை நாம் பின்பற்றி நடப்போம் நாமும் உணர்வோம் நாமும் புரிந்து கொள்வோம் மற்றவர்களுக்கும் அதை தெரியப்படுத்துவோம் வல்ல ரப்புல் ஆலமீன் அத்தகைய பாக்கியம் தருவானாக அதன் மூலமாக மறுமையிலே கோடானு கோடிக்கணக்கான மக்கள் கோடானு கோடிக்கணக்கான மக்கள் அங்கே தவித்து கொண்டிருக்கும் பொழுது பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர்களை நம்பிய நல்ல மக்களை மட்டும் அழைத்து அவர்களுடைய புனிதமான கரங்களால் ஹவுதல் கௌச தடாகத்தில் நிறுத்துவார்களே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லத்திலே புனிதமான கரங்களால் நீர் பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக அன்னாரோடு சேர்ந்து ஜன்னத்தில் ஃபிரதோஸில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக அவர்களை முசாஃபா செய்வதற்கும் கட்டி அணைப்பதற்கும் மானகா செய்வதற்கும் அவர்களோடு சொர்க்கத்திலே சுற்றி திரியக்கூடிய பாக்கியத்தை ரபுல்லாலின் அனைவருக்கும் தந்தருள்வானாக அதற்கு முன்மாதிரியாக உலகத்திலே அன்னாரை பற்றி பிரச்சாரம் செய்யக்கூடிய பொறுப்புணர்வையும் தந்தல்வானாக வாகிருதாவான் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தாலா வரகாத்தூ